தகுதியானவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவன் ரபுல் ஆலமின் அல்லாஹுவை நாம் போற்றுகிறேன் புகழ்கிறேன் அந்த ரபுல் ஆலமின் அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் இறுதி முத்திரையாக நபிமார்களின் தலைவராக மதீனாவுடைய ஒளியாக உலகத்தாருக்கு அருளாக அனுப்பப்பட்ட முகமது முஸ்தபா சல்லா அலிவு செல்லம் அவர்கள் மீது அவர்களை அடியொட்டி வாழ்ந்த சகாபாக்கள் அவர்களை இன்றியன்று வாழ இருக்கின்ற வாழுகின்ற வாழ போகின்ற எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் அல்லாஹும் சலவாக்கும் சலாமும் என்று கொண்டார்கள் அன்றைக்குரிய அல்லாஹும் நல்லே இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லா சந்தர்ப்பங்கள் எல்லா நிலைமைகளிலும் நம்முடைய ஏக இலட்சியங்கள் தாயை விட நம் மீது அருளுக்குரியவர் அன்பிற்குரியவர் நமது சகல காரியங்களையும் கண்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்துல் ஆலமே அல்லாஹை அஞ்சி பயந்து தக்குவா செய்து வாழுமாறு பேசுகின்ற எனக்கும் கைதாட்டுகின்ற உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு வசியக்கும் வசியத்தை இன்றைய நாள் இன்றைய நீங்கள் மேடைகளை நாம் அலங்காரம் தருகின்றது என்றால் இன்றைய நாள் நாம் முஸ்லீம்களாக இந்த இடத்திலே வீட்டிருக்கிறோம் என்றால் அல்லா இதற்கு ஒரு மனிதரை காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறார் அளவுதானா அந்த மனிதரை போன்ற உயர்வான கௌரவமான கண்ணியமான மகத்துவம் மிக்க மனத்தையோ மனிதர்களையோ படைக்கவில்லை அப்படிப்பட்ட மகத்தான ஒரு நபியுடைய வரலாற்றுடைய ஒரு சிறிய துளியை இன்றைய நாள் பொதுபாவுடைய காணிக்கையாக நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன் ஒரு நவ்வல் என்ற வசந்த காலம் நமக்கு மிக சமீபமாக இருக்கிறது நாளைய தினத்தில் இருந்து ஆரம்பமாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே அன்பிற்குரியவர்களே இது அம்பா சமதி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார் அல்லாஹ் விட மிக மிக ஒரு மனிதரை படைக்கவில்லை நிச்சயமாக அல்லாஹ் குரானிலே எந்த ஒரு மனக்குடைய எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சத்தியம் செய்யவில்லை வாழ்க்கையை தவிர அல்லாவினால் படைக்கப்பட்ட படைப்புகளின் மிக மகத்தான மிக உன்னதமான உலக வரலாறு அவரை போன்ற ஒரு மனிதரை சந்தித்ததில்லை இந்த மண்ணுக்கு மேல் அவர் போன்ற ஒரு உத்தமர் வாழ்வதில்லை இல்லை வாழப் போவதும் இல்லை அப்படிப்பட்ட முகமதை முஸ்தபா சொல்லமாக அனைவரும் சொல்ல மாட்டீங்களா சொன்னார்கள் இந்த தலைவர் நான் இந்த மனித கோடிகளுடைய தலைவர் நான் இதனை நான் பெருமைக்காக சொல்லவில்லை இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்கள் மௌத்தான பிறகு முதன் முதலாக பூமி பிளந்து எழக்கூடியவன் நான் அல்லாதத்திலே சிபாரிசு செய்ய அனுமதி பெற்ற ஒரே ஒரு மனிதன் தான் நிச்சயமாக நிவாவுகான் என்ற புகழுக்குரிய கொடி நாளை மறுமையில் என்னுடைய கையில் வாசகம் தான் இருக்கும் என்பதாக முகமது முசல்லா சொல்லலாம் அதிக செல்லவாசம் சொன்னார்கள் அன்றைக்குரியவர்களே பெயர் முகம்மது முகம்மது என்றால் புகழ் என்று அர்த்தம் புகழப்படக்கூடியவர் அதிகமான புகழுக்குரிய கருமங்களை செய்யக்கூடியவர் என்ற அர்த்தம் அவருடைய பெயர் அவருக்கு முன்னால் எந்த ஒரு மனிதருக்கும் வைக்கப்படவில்லை என்று வரலாறு சொல்கிறார் முகமது என்றால் புகழுக்குரியவர் சுபகானல்லா அவருடைய தந்தை அப்துல்லா அப்துல்லா என்றால் அல்லாஹுடைய அடிமை நபி அவர்கள் தன்னை அல்லாஹுடைய அடிமை என்று சொல்வதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் தாய் ஆனினா ஆனினா என்றால் அச்சமற்ற அபயம் பெற்ற நம்பிக்கைக்குரிய பெண் என்று அர்த்தம் நதியவர்கள் எல்லாம் உடைய மொழியின் மீது நம்பிக்கை கூடிய மொழிகளாகத்தான் வாழ்ந்திருக்கிறார் நபியவர்களுக்கு பாலூக்கிய அசாயி ஹலீமா ஹலீமா என்றால் நிதானமானவர் பொறுமையானவர் சகிப்புத்தன்மை உள்ளவர் என்று அர்த்தம் நபியவர்களுடைய வாழ்க்கையை முழுக்க சகிப்புத்தன்மை மிக்கதாகத்தான் இருந்திருக்கிறார் நபியவர்களை தூக்கி பராமரித்த தாய் உம்மு ஐமன் ஐமன் என்றால் பரகா யும் பரகா பறக்க செய்யப்பட்ட பறக்க செய்யப்பட்ட பெண் என்பது அர்த்தம் நடிகளாருடைய வாழ்க்கை முழுக்க மறக்க நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் தேரில் இருந்து ஆரம்பித்து அடிப்படை யதார்த்தமான வாழ்க்கை வரை உலகத்திலே அவர் போன்ற ஒரு வாழ்க்கையை இந்த உலகம் கண்டதில்லை அவருடைய வரலாற்றை எந்த ஒரு வரலாற்று நூலும் அவரை போன்ற ஒரு வரலாற்றை கண்டதும் கிடையாது அன்னைக்குரியவர்களே மக்காவிலே பிறகு செல்லமாக செல்லமாக காபாவை அபரகாவுடைய படை உடைப்பதற்காக வந்த காலம் அது வந்த ஆண்டு அது அவர்கள் அவர்களை அழித்து விடுகிறார் அதை விட ஒரு அற்புதமான செய்தியாக முகப்பதை முஸ்தபா சொல்லலாம் அலி செல்லம் அவர்கள் பிறக்கிறார் தாய் ஆமியா சொல்லுகிறார் நான் என்னுடைய குழந்தையை சுமந்தது கூட எனக்கு தெரியாது மிக சுலபமான ஒரு குழந்தையாகத்தான் அதை நான் பிறந்தளித்தேன் அவர்கள் பிறக்கின்ற பொழுது உலகில் ஏற்பட்ட மாற்றங்கள் சுற்றானல்லாம் வரலாற்று நூல்களில் மிக மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது நபி பிறகுகிறார்கள் தாய் சொல்லுகிறார் என்னுடைய மறைவிடத்தில் இருந்து ஒரு பிரகாசம் வெளிப்பட்டதை நான் பார்த்தேன் தந்தை அப்துல்லா அனாதையாக அவருடைய பாட்டாளர் அப்துல் தந்தையுடைய தந்தை அப்பாவிடம் செய்தி அனுப்பப்படுகிறது அப்துல் முத்தலி வருகிறார் குழந்தையை எடுக்கிறார் காபாவிலே வைக்கிறார் முகம்மத் என்ற அற்புதமான பெயரை சூட்டுகிறார் இது அவருடைய கட்டித்தரம் அல்ல அல்லாஹுக்கான அவருடைய உள்ளத்திலே உதயமாக்கின ஒரு உதயம் சொல்லலாம் அலை புத்தகம் அவர்கள் பிறந்தவுடன் அவர்களுடைய வளர்க்கப்படி பாதித்துவதற்காக அவர்களை நோக்கி அவர்கள் ஏனைய கிராமப்புறங்களில் இருந்து பெண்கள் வருகிறார்கள் மதீனாவில் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த தாய்மார்களிடத்தில் பிறந்த குழந்தைகளுக்காக அந்த குழந்தைகளை எடுத்து பால் ஊட்டிவிட்டு இரண்டு வருடம் பால் கொடுப்பதற்காக அவர்களிடம் ஏதாவது வாங்கிக் கொள்ளலாம் என்பதற்காக ஏழை எளியவர்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் மக்காவை நோக்கி வருகிறார்கள் எல்லா பெண்களும் வந்தார்கள் அன்றைய வருடம் பிறந்த குழந்தைகளை எடுத்துச் சென்றார்கள் நதி அவர்களுடைய வீட்டை வந்து பெற்றியவர்கள் எல்லாம் இவருடைய தீயும் சந்தையுமான குழந்தை இவர் எடுத்திடத்தில் எங்களுக்கு லாபம் கிடைக்காது என்று சொல்லி சொல்லிவிட்டார்கள் கலிமா சாஜியா சொல்கிறார் நாம் எனது கணவர் பல வீடுகளுக்கு சென்றோம் எங்களுக்கு குழந்தை கிடைக்கவில்லை கடைசியாக ஆமினாவுடைய வீட்டுக்கு சென்றோம் அந்த குழந்தையை நாம் வாங்கிக் கொண்டோம் அந்த சாய் சொல்கிறார் அந்த முகமது என்ற குழந்தையை நான் வாங்கி என்னுடைய மார்பகத்திலே வைத்தது நான் தாமதம் என்னுடைய மார்பகங்களில் ஒருபோது இல்லாத மாதிரி பால் சுரக்க ஆரம்பிக்கிறார் அன்றைய நாள் என்னுடைய அந்த முகம்மதும் அவரோடு சேர்ந்து என்னுடைய கையில் இருந்த இன்னும் ஒரு குழந்தை இரண்டு பேரும் வயிறான பால் விட்டு உறங்கினார்கள் என்னுடைய ஒட்டகத்திற்கு நான் சேருவதற்காக வந்தேன் என்னுடைய ஒட்டகம் மிக வெறிந்த மதி அதாவது பலவீனமான ஒரு ஒட்டகையாக இருந்தது அந்த நேரத்திலே அந்த ஒட்டகையிலே நான் வேறுவதற்காக சென்ற பொழுது சொன்னாங்கல்ல இந்த ஆச்சரியம் அந்த ஒட்டகம் மிக மாற்றமாட்டமானதாக அதனுடைய பால் வழிகள் பால் நிறைந்ததாக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது நானும் என்னுடைய கடவுள் ஒன்றே நான் இரவு வயிறு ஆற ஒருபோதும் இல்லாதது மாதிரி நன்றாக பால் அறிந்து விட்டு உழைகிறோம் உங்களுடைய கணவன் அடுத்த நாள் காலையில் என்னை பார்த்து சொன்னால் அதிகமா ஒரு வழக்கத்தான குழந்தை இவருக்கு கிடைத்திருக்கிறது என்பதால் எங்களுடைய மனு சாய் வாழ்ந்த அந்த இடத்தை நோக்கி இந்த குழந்தையை நாம் எடுத்துச் செல்கிற நேரத்திலே நாங்கள் நாங்கள் கடைசியாக மதி மக்காவை விட்டு வெளியானோம் ஆனால் எங்களை விட்டு ஒரு நாள் இரண்டு நாள் முந்தி சென்றவர்களை எல்லாம் நாம் முந்தி சென்று விட்டோம் எங்களை பார்த்தவர்கள் எல்லாம் அதிகமா இது உங்களிடம் கிடைத்த ஒட்டகைதானே இது எவ்வளவு இப்படி இருக்கிறது இவ்வளவு வேகமாக செல்கிறது என்பதாக எங்களை பார்த்து வியந்து போனார்கள் சுகானல்லா அனிமா சொல்லுகிறார் எங்களுடைய கிராமத்திற்கு நாங்கள் சென்றதுதான் தாமதம் மழை மழையின்றி செத்து மடித்து போயிருந்த சுக்கள் எல்லாம் என்று மிக பார்ப்பதற்கு ஒரு அலாதியான காட்சியாக இருந்தது எங்களுடைய ஆடுகள் மேயக்கூடிய அந்த இடம் இதை செத்து வழித்து போயிருந்த அந்த புற்கள் புதர்கள் எல்லாம் பச்சையாக மாறிவிட்டது எங்களுடைய ஆடுகள் எல்லாம் பயிராக சாப்பிட்டு அவருடைய வடிகள் எல்லாம் பால் நிறைந்து சுரந்து போயிருந்தது எங்களுடைய நாட்டு கோத்திரத்தாரை சேர்ந்தவர்கள் எல்லாம் சொல்லி அனுப்புவார்கள் இந்த அல்பாவுடைய ஆடுகள் செய்யக்கூடிய இடத்துக்கு நீங்களும் கொண்டு போய் ஆடுகளை நீக்குவார்கள் என்பதால் சொல்லுகிறார்கள் இரண்டு வருடங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கழிந்ததின் மிக இரண்டு வருடங்கள் முகம்மதை நாங்கள் எங்களோடு வைத்திருந்த அந்த காலம் அது சில கதைகளை சொல்லி விட்டார்கள் வேண்டும் அவர்களுக்கு கூலி அந்த மனிதனால் அந்த குழந்தையால் அவர்கள் கண்ட வழக்கம் நாலு ஒரு தடவை ஹலிமாவுடைய வீட்டில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் ஓடி வந்த துணையே முகம்மதை யாரோ அவருடைய நெஞ்சை பிளந்து விட்டார்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார் ஹலிமாவும் கணவரும் பயந்து ஓடி போய் பார்த்தால் நரிசல்லாம் அவர்கள் முகம் மாறி நிறம் மாறி பயந்து வருகிறார்கள் வயது நான்கு கேட்டபோது சொன்னார்கள் இரண்டு மனிதர்கள் வந்தார்கள் ஒரு சக்தியை தண்ணீர் கொண்டு வந்தார்கள் என்னுடைய நெஞ்சை பிளந்தார்கள் அதில் இருந்து ஏதோ ஒன்றை எடுத்து வீசிவிட்டு என்னுடைய நெஞ்சை ஒட்டிவிட்டார்கள் அவருக்கு அந்த அடையாளம் மரணம் வரை இருந்தது சொன்னாங்கல்லாம் இப்ரிவாலை தந்த சட்டிலே கொஞ்சம் தண்ணீருடான செலவாக்கம் உள்ளத்தை கலந்து விட்டார்கள் அதிகமா வயந்து விட்டார் காயிலத்தில் திருப்பிக் கொண்டு போய் ஒப்படைத்து விட்டார் நபி காயிலத்தில் மீண்டும் வருகிறார்கள் தன்னுடைய ஆறு வயது வரை தன்னுடைய காயிலையை பராமரிப்பு ஆனால் ஆறாவது வயதிலே தாயை மன்னித்து விடுகிறார் தன்னுடைய அப்பாவிடம் அப்துல் முப்பதை பாட்டனாரிடம் வளர்கிறார்கள் இரண்டு வருடங்கள் தான் ஆனால் எட்டு வயதிலே பாட்டனாரர் மன்னித்து விடுகிறார் தன்னுடைய சிறிய தந்தை அபுசாரியுடைய பராமரிப்பு எட்டு வயதில் இருந்து ஆரம்பமாக அன்புக்குரியவர்களே அபுசாரிவுக்கு பல ஆண் குழந்தைகள் இருந்தார்கள் என்றாலும் தன்னுடைய சகோதரனுடைய மகன் முகம்மதை அவர் நேசித்தது போன்று நான் பெற்ற குழந்தைகளை கூட அவர் நேசிக்கவில்லை காரணம் என்னவென்றால் இந்த மகான்கள் இந்த மனிதர்கள் அவர் பார்த்த வழக்கத்தில் இருக்கிறதே தன்னுடைய குழந்தையோடு இந்த குழந்தை சேர்ந்து உட்கார்ந்தால் எல்லோரும் வயிறார சாப்பிட்டு விட்டு எழும்புவார்கள் ஆனால் சமகாலத்தில் அவர்கள் இல்லாமல் அந்த குழந்தைகள் சாப்பிட்டால் எப்பொழுதும் பசித்தவர்களாகத்தான் அவர்கள் எழுப்புவார்கள் சமகாலத்தில் அவர்களை பல அற்புதங்களை அனுபவிப்பார்கள் காலை நேரத்தில் எழுப்புகின்ற பொழுது கண்ணுக்கு துருமாவிடப்பட்டவர்களாக முகம் கழுவப்பட்டவரை கொண்டு பிரகாசம் உள்ளவராக விரும்புவார் குரேஷியர்கள் ஒரு தடவை அபூசாலியிடம் சென்று அபுபாலே பஞ்சம் விளவுகிறது மழை இல்லாமல் மக்கள் வறண்டு போகிறது அல்லாவிடத்தில் எங்களுக்காக மழை இறக்க துவா செய்யுங்களே என்று சொன்னார்கள் அபுபாலி முகமது சலவாசலம் அவர்களை சிறுவர் எட்டு வயது ஒன்பது வயது அவர்களை தூக்கி காணத்துள்ளாவுடைய சுவரிலே வைத்து அல்லாஹிடத்தில் உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த காட்சியை பார்த்தவர்கள் சொல்கிறார்கள் அபுபாலி முகம்மது சலமாசலம் அவர்களை சூட்டி காபாவுடைய சுவரில் இருக்கிற பொழுது வானத்திலே ஒரு சுட்ட நேரம் கூட இருக்கவில்லை வைத்ததுதான் தாமதம் எங்கிருந்தெல்லாம் மேகங்கள் வந்து அந்த மழை பொழி ஆரம்பித்ததை அன்றைய நாள் பெய்த மழை போது நாம் பார்க்கவில்லை என்பதாக சொல்கிறார் சுபகானந்தா அவர்களுக்கு வயது பனிரெண்டு அபுபாலி ஒரு பயணம் செல்கிறார் சிரியாவை நோக்கி வியாபாரத்திற்காக அந்த பயணத்திலே தன்னுடைய இறக்கத்துக்கு இறக்கமான மகன் முகமதை அழைத்துச் சென்றார் வழியிலே செல்லுகின்ற பொழுது பாதையில் திருத்தவ பாதை புகையா அல்லது வகையா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாதரை அவர்கள் அந்த பாதரையை கடந்து செல்வார் அந்த பாதரை அந்த மத திரட்சியாளர்களை அவர்கள் கடந்து செல்வது வழக்கம் ஆனால் அந்த மனிதர் அந்த பயணத்திலே இவர்களிடம் வந்து அவர்களை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார் குறிப்பாக முகமது சதவாசர் அவர்களை காட்டி இவர் யார் இவருடைய பேரை என்றெல்லாம் கேட்க ஆரம்பித்தார் அபுபாலின் ஆச்சரியமாக இருந்ததை கேட்டார்கள் இவ்வளவு காலம் நாம் இந்த பாதையால் செல்கிறோம் நீங்கள் எங்களை சந்தித்தது கிடையாது ஏன் இப்படி எல்லாம் கேட்கிறீர்கள் அந்த வசதியா சொல்கிறார் இல்லை நிச்சயமாக இந்த மனிதர் இந்த பெயர் கொண்ட இந்த வாலிபர் நிச்சயமாக அல்லாவுடைய ஒரு மனிதர் அனுப்பப்பட போகிறார் இவர் இந்த மனித சமூகத்தின் தலைவராக மாறப் போகிறார் சொல்ல அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் அவர் சொன்னால் நாங்கள் ஓடக்கூடிய எங்களுடைய சௌரா எங்களுடைய இஞ்சியில் இது சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வருகின்ற பொழுது நான் அவதானித்தேன் அவர் கடந்து வந்த கற்கள் முட்கள் மரங்கள் மனைகள் எல்லாம் அவருக்கு சிறப்படைந்து சுஜூடு செய்வதை நான் பார்த்தேன் ஒரு நதிக்காகவே என்னை பார் அந்த மலைகள் கற்கள் சுஜூடு செய்ய மாட்டாரே இவர் எங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்களிக்கப்பட்ட கடைசி நதி இவரை நீங்கள் மீண்டும் அழைத்து செல்லுங்கள் தெரியாமல் கொண்டு செல்லாதீர்கள் அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய ரோமாவை வாசிகள் இவரை பார்த்து விட்டால் கொலை செய்து விடுவார்கள் இவருடைய உயிர் காப்பித்திருக்கிறது அபுபாலி அவரை திருப்பி அனுப்பி விடுகிறார் எந்த ஒரு இருபத்தி ஐந்தாவது வியாபாரம் மக்காவிலே இருந்த ஒரு செல்வ சீமாட்டி அந்த பெண்ணுடைய பொருட்களை எடுத்துச் சென்று பெரியாவுக்கு வியாபாரம் செய்வதற்கு திரும்பி வருகிறார்கள் பலத்த பிரமாண்டமான லாபங்களோடு அந்த பெண்ணுடைய அடிமை நபி அவர்களுடைய விஷயங்களை பற்றி இந்த பெண்ணுக்கு சொல்கிறார் அதிக ஆசைப்படுகிறார்கள் இந்த மனிதரை நான் மணந்தால் திருமணம் முடித்தால் நன்றாக இருக்குமே அந்த பெண் மிக கௌரவமாக மிக சிறந்த மிக சிறந்த குடும்ப பின்னணியினுடைய சிறந்த அறிவார்ந்த ஒரு பெண்மணியாக இருந்தார் அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக புரட்சியர்கள் இருந்த வாலிபர்கள் புரட்சியர்கள் இருந்த பணக்காரர்கள் எல்லாம் போட்டி போட்டார்கள் மறுத்து விட்டார் அந்த பெண் ஏற்கனவே திருமணமான ஒரு பெண் நதியவர்களுடைய வீட்டில் இருந்தார் நபி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு திருமணத்தை நடத்துகிறார்கள் நபி அவர்களுடைய பராமரிப்புக்குரிய அபூபாரை ஏற்றுக்கொள்கிறார் ஆம் திருமணம் படித்து வைப்போம் திருமணம் நடக்கிறது திருமணாமல்லா இருபத்தி ஐந்தாவது இருந்து சதலாவது செலவார்கள் தன்னை விட பதினைந்து வயதில் மூத்த ஒரு பெண்மணியை மனம் மணக்கிறார்கள் திருமணம் செய்கிறார்கள் அதில் இருந்தவர்களுடைய திருமண வாழ்க்கை ஆரம்பமாக அன்பிற்குரியவர்களே சமூகம் அனைத்து செல்லம் அவர்களுக்கு அல்லா கொடுத்த அழகு இருக்கிறதே அதில் யூசுப் அவர்களுக்கு அழகின் பாதி என்றால் முகமது முஸ்தபா சல்லா அவர்களுக்கு அல்லா முழு அழகையை கொடுக்கிறார் சொல்கிறார்கள் ஒரு தடவை நான் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு புல்போன் சிரத்திலே நான் வெளியிலே சென்றேன் நபி அவர்கள் சிவப்பு நிற ஒரு ஆடை அறிந்திருந்தார்கள் நான் நபி அவர்களுடைய அழகை ஒப்பிடுவதற்காக வாரத்தில் இருந்த சந்திரனை பார்த்தேன் பிறகு நபி அவர்களை பார்த்தேன் பிறகு சந்திரனை பார்த்தேன் பிறகு நபி அவர்களை பார்த்தேன் அல்லாவை மீது ஆணையாக இந்த சந்திரனை விட நபி அவர்களுடைய முகம் எனக்கு பிரகாசமாகவும் அழகாகவும் இருந்தது என்பதாக சொல்கிறார் இதே செய்தியை ஜாதி ஒரு சொல்கிறார் உதவும் அவர்கள் சொல்வார்கள் நிச்சயமாக உலகத்துக்கு ஒரு சுந்தரன் இல்லை இருந்தால் நபி அவர்கள் ஒரு மனிதனாக இல்லை இருந்தால் அல்ல அவரை ஒரு சுந்தரனாக வைத்திருப்பான் அவ்வளவு பிரகாசமானவர் அவர்களுடைய முகம் வெண்ணிறம் உள்ளதாக சிவப்பும் வெண்மையும் கலந்த ஒரு முகமாக இருக்கும் சிவபாசம் அவர்களுடைய மேதியுடைய நிறம் வெண்ணிறமும் சிவப்பும் கலந்த நிறமுடையவர்களாக இருந்தார்கள் முகம் வட்ட வடிவமானதாக இருந்தது அவர்களுடைய கண் துருவங்கள் மிக கருப்பானதாகவும் நீண்டதாகவும் இருந்தது சதவாவுத்தம் அவருடைய கண்ணை பற்றி சொல்கிற பொழுது சதவாவுத்தம் அவருடைய கண் அவருடைய இருக்கக்கூடிய விழிவெண் படலம் அந்த வெண்ணிறமான பகுதி நீல வெண்ணிறமாகவும் தன்னுடைய இந்த கருப்பு மொழி மிக கருப்பாகவும் இருந்தது அவருடைய மூக்கு நீளமானதாக இருந்தது மூக்குடைய மொழியிலே ஒளி வீசக்கூடியதாக இருந்திருக்கிறது வட்ட வடிவமான அழகான வாழி உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அடர்த்தியான உடையவர்களாக கத்தரிக்கப்பட்ட உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவருடைய இரட்டை கண்புருவங்களுக்கு இடையிலே ஒரு நரம்பு இருந்திருக்கிறது அது அவர்கள் கோபப்பட்டால் அந்த நரம்பு உடைந்துவிடும் விடும் அகலமான நிச்சயுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அமைதியாளர்களாகவே இருக்க மாட்டாது நடுநிலை உள்ளவர்களாக பேசுவார்கள் பகல் அவருடைய வார்த்தைகள் அவருடைய அவருடைய குரலிலே ஒரு விதமான அதிர்வலை இருக்கும் அவர் பேசினால் வீடுகளுக்குள் இருக்கக்கூடிய உள்வீடுகளுக்குள் இருக்கக்கூடிய குமரி பெண்கள் கூட அவருடைய சத்தத்துடைய அதிர்வை கேட்பார்கள் எப்பொழுதும் அவருடைய வார்த்தைகள் அதை கேட்கக்கூடிய சகாபாக்கள் சொல்கிறார்கள் சமமாக பதிவு செல்லம் அவர்கள் மிக அமைதியாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவார்கள் யாராவது அவருடைய வார்த்தைகளை என்ன முடியும் என்ன நினைத்தால் அந்த வார்த்தைகளை என்ன முடியும் எத்தனை வார்த்தைகள் தான் பேசினார் தேவையின்றி அவருடைய வாயினால் ஒரு வார்த்தைகள் கூட வரா ஒரு வார்த்தை கூட அவருடைய வாயினால் வரா சுபகாரல்லா சமமாக அலைவ செல்லம் அவர்கள் அவர்களுடைய வார்த்தைகள் அவர் பேசுகின்ற பொழுது கண்ணகா ஒரு முத்து மாலையை அறுத்து விட்டால் அந்த முத்து மாலையுடைய ஒவ்வொரு முத்துக்கள் சொத்துவதை போன்று சொல்லலாவுடைய ஒவ்வொரு வாரத்தையும் முத்துக்களை போன்று காணலாம் அனைத்து குமாரி கவியெல்லாம் வந்தவர்கள் சொல்லக்கூடிய இமாலை முஸ்லிம் சரியில சொல்கிறார்கள் அல்லாவின் ஆணையா நான் உலகத்துடைய மிக நிர்வாண பட்டுப்புடவையை தொட்டிருக்கிறேன் நபி அவர்களுடைய செய்யை போன்று ஒரு சொத்தான ஒரு பட்டை நான் தொட்டது கிடையாது அது மாதிரி ஒரு பட்டை நான் பிடித்தது கிடையாது நதியவர்களுக்கு நான் ஏழு வருடங்களுக்கு மேல் கிடுமம் செய்திருக்கிறேன் ஊழியம் செய்திருக்கிறேன் நபி அவர்கள் எத்தனையோ மின் அன்பர் போன்ற உயர்ந்த தத்துவங்களை எல்லாம் நான் புகழ்ந்திருக்கிறேன் ஆனால் நபி அவர்களுடைய இயற்கை வாழையை போன்று மிக அழகான வாடையை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாவே மீது ஆணையாக கிடையாது என்பதாக சொல்கிறார் உப்பு சுலை நபி அவர்களுடைய உறவு பெண் உறவுக்கார சொல்லக்கார ஒரு பெண் நபி கடமை அந்த பெண்ணுடைய வீட்டிலே கழிவுலாம் பகல் நேரம் இருக்கிறார்கள் சூரியனுடைய வெப்பத்தினால் அவர்களுடைய நேரில் இருந்து கொஞ்சமாக சேர்த்து சிந்த ஆரம்பிக்கிறது அந்த பெண்மணி தன்னுடைய வீட்டிலிருந்து சிறிய ஒரு கொண்டு வரார் ஒரு கோடையை கொண்டு வந்து நபி அவர்களுடைய நேரிலிருந்து கொட்டி அந்த வீட்டில் இருக்கிற சேர்க்கைகளை சேர்க்க ஆரம்பிக்கிறார் திடீர் என்று கண்ணியமளித்த சொல்லமாக இருக்கிறோம் அவர்கள் ரொம்ப சுரையை பார்த்து கேட்டார்கள் என்ன தெரியும் சொன்னார்கள் அந்த பெண்மணி சொன்னார்கள் இந்த பெருமணி யார் சொல்லலாம் எங்களுடைய வாசம் வைக்கக்கூடிய மனம் வைக்கக்கூடிய தோற்றம் வைக்கக்கூடிய குவளை தான் இது உங்களுடைய உங்களுடைய இயற்கை அளவோடு சேர்த்துக் கொள்கிறேன் உங்களுடைய வாசத்திற்கான அல்லாஹின் ஆணையாக நமக்கு இது மனங்களில் மிக மனம் கூடியது யார் சொல்லலாம் என்பதாக சொன்னார் செலவாக வளைவு செலவாக ஒருவரோடு முசாஃபகா செய்யவிட்டால் அவருடைய கை மணக்க ஆரம்பித்து விடும் சமுதாசனவர்களுக்கு இயற்கையான ஒரு பாதையினால் நல்லவர்கள் அந்த பாதையை அந்த பாதையில் இந்த அவருடைய வியர்வை அவருக்கு அல்லா கொடுத்த இயற்கையான அந்த மனத்தில் இருந்து அவர் அவரை அறிந்து கொள்வார் சுபகாமல்லா அன்பிற்குரியவர்களே கண்மணி செல்லலாக அனைத்து செல்லம் ஆயிஷா ரவி பாட்டா சொல்கிறார்கள் சில நேரத்திலே நாம் தைக்கக்கூடிய ஊசி கீழே விழுந்துவிட்டால் விட்டால் நபியர்களுடைய வருகைகளை நான் பார்த்திருப்பேன் வீட்டுக்குள் வந்தால் நபியர்களுடைய அந்த நேரியுடைய கிரமாக்கத்தை நான் எடுத்துக் கொள்வேன் அப்புறம் உத்தரவாசமான நேரியுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அழைத்து செல்லவும் அவருக்கு கொடுத்த அழகு அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அழகை வர்ணிக்க முடியாது நபியருடைய முகத்தை பார்த்துவிட்ட சகாபாக்கள் சகாபாக்கள் இருந்தார்கள் வீட்டிலே சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள் நபி அவர்களுடைய எண்ணம் வந்திருக்கால் சாப்பாட்டை வைத்து வைத்து ஓடி வருவார்கள் நபி அவர்களுடைய அந்த முகத்தை பார்ப்பதற்காக நபி அவர்களுடைய அந்த முகத்தை பார்ப்பதற்காக அன்பிற்குரியவர்களே சொல்லமாக அழைப்புத்தல் அவர்களுடைய குணத்தை பற்றி என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது மிக படிவுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆயிஷா அதிகமாக சொல்கிறார்கள் நபி அவர்கள் வீட்டிலே இருக்கின்ற பொழுது வீட்டிலே இருக்கின்ற பொழுது ஒரு வீட்டில் ஒரு மனிதர் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்வார்களோ அந்த வேலை எல்லாம் செய்வார்கள் தன்னுடைய சிறிய பாதரட்சியை பெரும்பினை தனது கையினால் நபியவர்கள் தைப்பார்கள் எனக்கு என்னுடைய வீட்டு வேலைகளை செய்து தருவார்கள் தன்னுடைய ஆதரவை நான் செய்து கொள்வார்கள் தன்னுடைய வீட்டு வேலைகளை எல்லாம் செய்வார்கள் அதான் சத்தம் கேட்டுவிட்டால் பள்ளியை நோக்கி சென்று ஆரம்பித்து விடுவார்கள் சொல்லலாம் அழைத்து சொல்லலாம் மதியாவில் இருக்கக்கூடிய எல்லோரு அடிமை பெண்ணும் அவர்களிடத்திலே வந்து நபி அவர்களை தன்னுடைய சேவைக்காக அழைத்து செல்வார் நபி அவர்கள் பின்னால் செல்வார்கள் அந்த பெண்ணுக்கு பின்னால் சென்று அந்த பெண்ணுடைய சேவைகளை வேலைகளை பூர்த்தி செய்து கொடுப்பார்கள் நபி அவர்கள் நடந்து சென்றால் ஒரு பள்ளத்தில் ஒரு மேட்டில் இருந்து பள்ளத்தை நோக்கி இறங்குவதை போன்று மிக படிவாக நடப்பார்கள் அவ்வளவு முறையாக ரவி அல்லாஹ் என்பவர்கள் சொல்கிறார்கள் எங்களோடு நாம் நபியர்களோடு சேர்ந்து நடக்க ஆரம்பித்தால் சதவாக செல்லவர்களை முந்தையங்களால் முடியாது நாம் எங்களை அவருக்கு அல்லா பூமியை கொடுத்தது போன்று சுருட்டி கொடுத்தது போன்று மிக வேகமாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தார் தன்னுடைய கரத்தினால் நபி எந்த ஒரு மனைவியையோ எந்த ஒரு மனிதரையோ அழித்தது கிடையாது அல்லாவுடைய பாதையில் அறப்போர் செய்தாரே அன்றி யுத்தம் செய்தாலே என்று வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவும் சமமாக அனைவர் செல்லவர்கள் யாரையும் தன்னை கையினால் தாக்கியது கிடையாது யாரையும் தாக்கியது கிடையாது அதற்காக எந்த ஒரு விடயத்திலும் சொல்லலாம் அனைவரும் அவர்கள் படிக்கும்படி வாங்கியது கிடையாது அதற்காக எந்த ஒரு மனிதத்திலும் மனிதர்கள் படிக்கும்படி வாங்கியது கிடையாது சொல்லலாம் அனைவர் செல்லம் அவர்களுடைய அப்பத்தை பற்றி என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது மனிதர்கள் மீது காட்டக்கூடிய இரக்கம் தாண்டி சொல்லலாம் அழைப்பு சொல்ல அவர்கள் விருதுகளோடு இறக்கப்பட்டிருக்கிறார் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு தடவை மதினா மக்காவுடைய பாதையில் நான் நடந்து சென்று அப்பொழுது நபி ஒரு வான் வந்தது அந்த வான் வந்து நபி கொண்டிருந்தது அந்த முறையீட்டை சொல்லலாம் அழைப்பு அவர்கள் கேட்டார்கள் கேட்டுவிட்டு அந்த மானை எதிர்பார்த்திருக்கிறார்கள் அந்த மான் கட்டப்பட்டிருந்தது சற்று நேரத்திலே அந்த மானை வேட்டையாடிய இடையன் வந்தார் அந்த இடையிடம் சொல்லலாம் சொன்னார்கள் இந்த மான் சுத்தி போட்டு வைக்கிறது இந்த மான் கண்ணில் கீழ்ந்து வைக்கிறது எனவே அதை பார்த்திருக்க வேண்டி எனக்கு அனுமதி கேட்கிறது அந்த மானை விடுவித்து விடுகிறாயா என்று கேட்டார் அதற்கு அந்த வேடன் நான் எப்படி என்ன உத்தரவாக அதை நான் அதற்கு அதே இருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே ஒரு தடவை ஒரு பயணம் செல்கிறார்கள் சகாவாக அந்த நேரத்திலே சலமாக அறிந்து செல்லம் அவர்களுக்கு ஒரு பறவை அவருடைய சதவீதம் பெற்று ஆரம்பித்தது ஏனோ சொல்லி அந்த பறவை தூக்கிட்டுக் கொண்டிருந்தது சலமாக அறிந்து செல்ல அவர்கள் கேட்டார்கள் இந்த பறவையுடைய குழந்தைகளை குட்டிகளை யார் இருந்தது என்று கேட்டார்கள் சகாபாக்கள் சொன்னார்கள் யார் சொல்லலாம் நாங்கள் தான் அதை எடுத்து சலமாக செல்லம் சொன்னார்கள் அது இடத்துல வந்து முறையிடுகிறது அவருடைய குட்டிகளை கொடுத்து விடுகிறது அதற்கு அவருடைய குட்டிகள் கொடுக்கப்படுகிறது அந்த பறவை எப்படி பரவி செல்கிறது அன்பிற்குரியவர்களே அன்பிற்குரியவர்களே சல்லமா பரிசுத்தல அவர்களுடைய இறக்கத்தை பற்றி நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது சுகானம்லாம் இறக்க சுகானம் உள்ள ஒரு நதி ஆனால் அல்லாஹருக்கு கொடுத்த தைரியம் இருக்கிறதே அறிவு சொல்கிறார்கள் முன்னா யுத்தம் கடுமையாக சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டால் எங்களை சகாபாக்கள் மிகப்பெரிய தைரியமான மனிதரும் கூட நதியவர்களுக்கு பின்னால் சென்று ஒழித்துக் கொள்வார்கள் எதிரிகளுக்கு மிக முன்னால் நதியவர்கள் தான் இருப்பார்கள் சகாதம் ஒரு கலரை மதியாவிலே திடீர் என்று பயங்கரமான ஒரு சத்தம் சகாபாக்கள் யாருக்கும் என்ன சத்தம் என்று கூட போய் பார்ப்பதற்கு பயமாக இருந்தது சிலர் தங்களை தைரியப்படுத்திக் கொண்டு அந்த சத்தம் அந்த திசையை நோக்கி சென்றார்கள் செல்லுகிற நேரத்திலே நதியவர்கள் அங்கிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எடுத்துச் சென்ற குதிரை கடிவாளம் விடப்படாத ஒரு குதிரையாக இருந்தது சொன்னார்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அந்த பக்கம் ஒன்றுமில்லை பயப்படாத சென்றுவிடுங்கள் என்றார்கள் சகாபாக்களுக்கு முன்னதாக நபி அவர்கள் சென்று அந்த பயத்தை எந்த விஷயங்களை அறிவுறுத்தி வந்திருந்தார் யார் எல்லாம் ஒன்று சொல்கிறார்கள் நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எதை கேட்கப்பட்டாலும் என்னிடத்திலே இல்லை என்று சொன்னது கிடையவே கிடையாது என்னிடத்திலே இல்லை என்று நபியவர்கள் சொன்னது கிடையவே கிடையாது என்பதாக அன்புக்குரியவர்களே யுத்தத்துடைய வணிக பொருட்கள் குவித்து வைக்கப்படுகிறது யுத்தத்துடைய வணிக உரையினுடைய வணிக பொருட்கள் நாற்பதாயிரம் ஆண்டுகள் இருபதாயிரம் ஒத்தகைகள் நான்காயிரத்துக்கு மேற்பட்ட வெளி நாணயங்கள் எல்லாம் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது அன்று வரைக்கும் நபி அவர்களுக்கு மிக விரோதியாக இருக்கின்ற சொத்வானி உமையா என்ற வரிசோர் என்ற அந்த மனிதர் இஸ்லாமில் ஏற்பதற்கு முன்னால் இந்த யுத்தத்துடைய வெற்றி பொருட்களை எல்லாம் பார்த்து மறைத்து போகிறார் திரும்பிக்க போகிறார் இவ்வளவு யுத்த வெற்றி பொருட்களா அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றி வைக்கவில்லை ஒரு புறம் இருக்க பதில் யுத்தம் உகதி யுத்தம் சந்தம் யுத்தம் தத்துவமற்ற எல்லாவற்றிலும் நபியவர்களுக்கு எதிராக இருந்த ஒரு மனிதர் இன்று வரை இஸ்லாத்தை ஏற்றார்கள் நபியவர்கள் அவரை திரும்பி பார்த்து சொன்னார்கள் சவால் இந்த பொருட்களை பார்த்தால் உங்களுக்கு ஆசையாக இருக்கிறதா இதோ இந்த பார்க்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லுகிறதா அவன் பற்றி ஒரு நதியான அன்பு இப்படி கொலை கொடுக்க முடியாது என்பதாக சொல்லி சகாதத்தை ஏற்றுக் அன்றைய நாள் நபி அவர்கள் அபு தினங்களுக்கு ஏற்றவர் இவ்வளவு நாளும் தனக்கு எதிராக யுத்தம் செய்தவர் அவரை அடைத்திருக்கிறார் அது சொன்னால் ஏதோ நூல் ஒட்டகைகள் எடுத்துக் கொள்ளுங்கள் சொன்னார் என்னுடைய மகனுக்கு சொன்னால் உங்களுடைய மகன் எதிரில் நபி சுல்யானுக்கு அதே அளவு உங்களுடைய மகன் வாழியா அவருக்கும் அதே அளவு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்கிறார்கள் சொல்லலாம் நபியர்களுடைய கொடையை பார்த்து அந்த கிராமத்து வாக்குகள் எல்லாம் ஓடி போய் நபியவர்கள் கையை வாரி வீசிக் கொண்டிருக்கிறார்கள் வாரங்கள் சென்று எடுத்துக் கொள்வோம் என்று சொல்லி நன்றிகளுக்கு அந்த பொருட்களை வாங்குறதுக்காக முன்னுக்கு போய் போய் நன்றியவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் கொண்டே ஒரு மரத்தில் அப்படியே தொங்கி விடுகிறது நன்றியவர்கள் சொன்னார்கள் மனிதர்களே என்னுடைய ஆடையை திருப்பி இந்த நிறைய சொத்துக்கள் இருந்தாலும் அது உண்ணாப்பில் நான் உங்களுக்கு திருப்பி எனக்காக நான் கொள்ள மாட்டேன் என்றால் சொல்லமாக உப்பான் காக்கிற நேரத்துல நல்ல கணக்கிருக்கின்ற தன்னுடைய நேர் துவக்கம் கூட இன்னும் ஒரு மனிதனுக்கு ஒரு மூன்று இடத்துல அடைந்து வைக்கப்பட்டிருக்கிறது அன்றைக்குரிய அல்லாஹ் நிறையார்களே இந்த நதி அவர்களுடைய அல்லாஹ் நடத்திய அற்புதங்கள் இருக்கிறதே வார்த்தைகளை நாம் முடியாது சில உலமாக்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட அற்புதங்களை ஒரு சிலரை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் புகாரி முக்கிய நியாயம் செலவாக அறிவு செலவாக கடுமையான வறட்சி குடிப்பதற்கு தண்ணீர்கள் சகாபாக்கள் எல்லோருமாக மசூரா செய்து சொல்கிறார்கள் யார் சூழலா இல்லை ஒட்டகத்தை அறுத்து ஆரம்பிக்கிறார்கள் ஒட்டகத்தை அறுத்து அங்கு இடைப்பையிலே இருக்கிற தண்ணீரை குடிக்க ஆரம்பிக்கிறார்கள் அபுபக்கர் ரபியல்லாஹு யார் சொல்லலாம் அல்லாஹ்விடத்துல மலைக்காக துவா செய்கிறேன் என்று சொன்ன நீட்டி துவா செய்தார்கள் அந்த படையிலே முப்பதாயிரம் சகாபாக்கள் இருந்தார்கள் சொல்லப்படுகிறது அந்த காட்சியை கண்ணால கண்டவர்கள் சொல்கிறார்கள் துவா செய்த பொழுது அந்த படை முப்பதாயிரம் பேர்களுக்கு மாத்திரம் மேகம் வந்து மழைப்பொழி ஆரம்பித்தது எங்களுடைய படையை தாண்டி ஒரு துளி மழையாவது வெளியிலே சிந்தவில்லை சுமகானம்மா அடுத்த மழை மழைப்பொழி ஆரம்பித்தார் ஒரு தடவை வெள்ளிக்கிழமை சதவாசமாக மும்பரிலே முகமா ஓடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு கிராமப்புற வாசி பள்ளி கதவழியிலே இருந்து யார் கண்ணர் அழைக்கிறார் சொன்னதே சொல்லமாக எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் அழிய விட்டது கால்நடைகள் எல்லாம் வறட்சியினால் செத்து வடித்து கொண்டிருக்கிறது குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை அல்லாவிற்கு துவா செய்ய சொல்லலாம் சொல்வார்கள் துன்பத்தில் இருந்தது மாதிரி கையை இயந்தினார்கள் அல்லாவிடத்தில் அந்த சுபாவுக்கு வந்திருந்த சகாபாக்கள் சொல்கிறார்கள் அல்லாஹினாலேயான நம்பியவர்கள் கையை ஏற்றுகிற பொழுது அந்த மதியாவுடைய பூமியில் எங்குடைய வேகத்தை நாம் காணவில்லை ஆனால் நம்பர்கள் பெரிய கீழ விபத்துக்கு முன்னால் எங்கிருந்தெல்லாம் மேகம் வந்து மழை பொழிய ஆரம்பித்தது ஒரு கிழமை நாம் சூரியனை பார்க்கவில்லை அடுத்த வெள்ளிக்கிழமை சும்மா தினத்திலே அதே மனிதன் வந்திருக்கிறது யாரும் அல்லா தண்ணீர் மிகுதியாக இருக்கிறது எங்களுடைய மலைகள் நிறைந்த பள்ளத்தாக்குகள் நிறைந்த தண்ணீர் வெள்ளம் வந்துடுமோ என்று பயமாக இருக்கிறது அல்லாவற்ற துவாரியை மழை நிற்கட்டும் பெரிய எதிராக செல்லலாம் இருக்கிறவார்கள் அந்த நாள் மழை நின்றிருக்கிறது அல்லா ஒரு தடவை முதல் சதமாக அலைவசம் பள்ளி வாயில் சில கற்களை கைக்குள் எடுத்துக் கொள்கிறார்கள் அந்த கூடாம் கற்கள் சக்தி செய்ய ஆரம்பிக்கிறார் பார்த்தால் அந்த கற்கள் அத்தனை அந்த சக்தி சத்தத்தை கேட்கிறார்கள் செல்லலாம் அவருடைய சபைக்கு ஒரு மனிதர் வருகிறார் அவருடைய மகனை கூட்டி வருகிறார் யார் சொல்லலாம் என்னுடைய மகன் இந்த மகன் இவர் ஒரு பாம்பை விரிந்து விட்டார் ஒரு பாம்புடைய முட்டையை விரிந்து விட்டார் அதனால் அவருடைய கண் குருடாகிருக்கிறது யார் சொல்லலாம் அவருடைய பெயர் சதியை புதுமுதை பாம்பை விரித்து விட்டார் என்னுடைய மகன் சதி கண் குருடாகிருக்கிறது அவருடைய விபத்தினால் அன்றைய சமூகத்திற்கு ஒரு மனிதர் தன்னுடைய மகனை அழைத்து வருகிறார் அவருக்கு பைத்தியம் எழுந்திருந்தது மகளுக்கு பைத்தியம் தமிழர்கள் கொண்டு வந்த பொழுது சத்தமாக அழைத்து செல்லம் அவர்கள் கேட்டார்கள் இவருக்கு என்ன நடந்தது யார் சொல்லலாம் இவருக்கு இதைக்கான பைத்தியம் இருக்கிறது யார் சொல்லலாம் அந்த அந்த மனிதர் அந்த குழந்தையை சில ஓடி வருகிறார்கள் அந்த அழகான நாமத்தை மிக அறிவு சாதுரியமுடைய ஒரு மனிதராக அந்த மனிதர் மாறி இருக்கிறார் உட்கார்ந்து பதில் அது ஒரு வாழாக மாறிவிடுகிறது அந்த வாழ் அவருடைய வாழ்நாள் முழுக்க அவரோடு இருந்தது அதனால் அவர் கட்டு அவர் கலந்து கொண்டார் அந்த வாளுக்கு பதி அவர்கள் பேரும் வைத்துக் கொண்டார் சக்தி உள்ளது பேரும் வைத்துக் கொண்டார் கடைசியாக யமாமா யுத்தத்துல உட்காஷா சன்னிதாக்கப்படுகிறார் அந்த யுத்தத்துலதான் அந்த மாதம் காணாமல் போகிறார் அன்பிற்குரியவர்களே இதே போன்று பல நூறு சம்பவங்களை சொல்ல முடியும் சொல்லலாம் சொல்ல அவர்களுடைய வழக்கம் அவர்களுடைய அற்புதம் ஒரு தாய் தந்தையை வீட்டில் சமைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் குழந்தை அந்த சமையல் பாத்திரத்தை கையை போட்டு விடுகிறது கை எடுத்து போகிறது தாய் அந்த நேரத்தில் அந்த தாய்க்கு வந்த யோசனை நதியவர்களுக்கு நான் செல்ல வேண்டும் ஓடி வருகிறார்கள் நதியவர்களுக்கு யார் சொல்லலாம் என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தையுடைய கை வெந்து போய்விட்டது நெருக்கினால் கைவிட்டது நபியர்கள் அந்த குழந்தையுடைய கையை நடவ ஆரம்பிக்கிறார் சுமகானல்லா நெருப்புடைய ஒரு அடையாளம் கூட இல்லை இருந்ததை மிக அழகானதாக அந்த கை மாறிவிடுகிறது அசாதா பார்வை துணை யுத்தத்தில் அல்லது முன்னால் ஒரு அவருடைய பார்வை அவருடைய கண் அப்படியே ஒரு அம்பு ஒரு ஆயுதம் பற்றி வெளியே தொங்க ஆரம்பித்தது வெளியே வந்திருக்கிறது என்பதாக நபியவர்களுக்கு சொல்கிறார்கள் எடுத்து இப்படி அழகாகவும் பார்வை பார்வை எப்படிப்பட்ட வழக்கத்தால் ஒரு மனிதராக அந்த சூழலை எடுத்து வைத்தார் அந்த இடத்தில் நபி அவர்களுடைய இருபத்தி மூன்று வருட கால முயற்சி இருபத்தி மூன்று வருட கால தியாகம் நபி அவர்கள் செய்த தியாகத்தை போன்று நபி அவர்கள் சுமந்த துன்பங்களை போன்று நபி அவர்கள் அனுபவித்த கஷ்டத்தை போன்று உலகத்திலே எந்த ஒரு நதியோ எந்த ஒரு மனிதர் அனுபவிப்பது கிடையாது அல்லா பல விதத்தில் கோரிக்கை கூட இருப்பாங்கல்லாம் உலகத்தில் அடிக்கடி நபி அவர்கள் சொல்லுவார்கள் அவர்களுடைய வயசு வாங்கி ஒஜித் ஒரு உடைய சகோதரர்களை பார்க்க என்பதாக சொல்லுவாங்க சொல்லலாம் நாங்கள் தான் சகோதரர்கள் சொல்லலாம் அலைவ செல்லம் சொல்லுவார்கள் என்னுடைய தோழர்கள் என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா அவர்கள் எனக்கு பிறகு வருவார்கள் என்னுடைய மௌத்துக்கு பிறகு வருவார்கள் என்னை கண்ணால் பார்த்திருக்க வேண்டாம் என்று சொல்லி விமர்சிக்கிறோம் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள் என்னை கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்கள் அவர்களில் ஒருவர் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லா உங்களின் ஐம்பது பேருடைய கூலியை கொடுப்பாங்க என்று சொன்னபொழுது பொழுது சகாபாக்கள் சொல்லலாம் அவர்கள் ஐம்பது பேருடைய கூலியா என்று கேட்கிறார்கள் சொன்னார்கள் இல்லை அவர்களில் ஒரு மனிதர் செய்கின்ற அமலுக்கு அல்லா உங்களின் ஐம்பது பேர் செய்கின்ற அவருடைய கூலியை கொடுப்பார் என்பதாக சொன்னார் நம்பி அவர்கள் இருக்கிற நேரத்தில் அந்த நீதியோடு இருக்கிற நேரத்தில் கூட யாருமத்தில் யாருமத்தில் சமூக சமூகம் என்று நபி அவர்கள் எங்களை நிகழ்த்தி கண்டிருக்கிறார் ஒரு தடவை ஆயிஷாவுக்காக கையை நிர்வா செய்தார்கள் ஆயிஷா அபியல்லா வாழ்ந்தாங்க இன்னைக்கு எனக்கு துவா செய்யும் சொன்னாங்க என்னுடைய உண்மத்திற்காக ஒவ்வொரு நேரத்தோடு எனது சமூகமே எனது சமூகமே என்று கரிமா ஒவ்வொரு மக்களுக்காகவும் குரல் கொடுப்பார்கள் இருக்கக்கூடியவர்கள் இதுல காணா நீங்கள் சொல்லலாம் அன்பிற்குரியவர்கள் ஒரு இருந்தது ஈச்ச மரத்தினால் அந்த விண்பல் செய்யப்பட்டிருந்தது ஒரு சொல்லலாம் அந்த புதுவா ஒரு தடவை ஒரு அன்சாரி நபிக்கோட அவர் நபியவர்களிடம் கலகையாக நான் உங்களுக்கு ஒரு நிபர் செஞ்சு என்று சொல்லிட்டு கலகையாக ஒரு அழகான நிபரை செய்து கொடுக்கிறார் அடுத்த வாரம் நபி அந்த ஈச்ச குச்சியை அகற்றிவிட்டு அந்த நிபரில் ஏறி பயன் செய்ய ஆரம்பிக்கிறார் மகாபாக்கள் சொல்றாங்க குடும்பம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு ஒட்டக குட்டி அழுவதை போன்ற ஒரு சத்தம் கேட்கவே கிடையாது நாம் இன்னும் மந்திரிகமாக பார்த்தோம் ஒட்டக குட்டி அழுகிறது அழுகிறது விரும்பி விரும்பி அழுகிறது பார்த்தபொழுது நபி அவர்கள் சும்மா செய்திருந்தவர்கள் அப்படியே இறங்கி வந்து அந்த ஈச்சம் குற்றியை தன்னோடு அணைத்துக் கொண்டார்கள் அந்த குச்சி அந்த ஈச்சம் குற்றி எப்படி அமைதியாக இருக்கிறது உயிரில்லாத அந்த ஈச்சம் குற்றி நபி அவர்கள் தனக்கு சும்மா செய்ய மாட்டார்கள் என்று நினைத்து அழுந்திருக்கிறது இந்த கதை அறிவிக்கக்கூடிய கட்டணம் பக்கம் இருக்குள்ளா சொல்லுவாங்க மனிதர்கள் பாதி அவரை பார்த்து கற்கள் முற்கள் அவரை பார்த்து ஈச்சம் மரத்துடைய ஒரு குச்சி அழுந்திருக்கிறது நபி அவர்களின் பக்கம் ஆசைப்பட்டிருக்கிறது மனிதர்களே உங்களுடைய உள்ளம் நதியவர்களுக்கு ஆக்கப்படாதா நதியவர்களை நினைத்து உங்களுடைய உள்ளங்கள் நதியவர்களை சந்திக்க விரும்ப விருப்பப்படாதா என்பதாக கேட்பார் அன்பிற்குரியவர்கள் அன்பிற்குரியவர்களே அந்த நதி பிறந்த மாதம் நாளை புரட்ட இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால் அந்த நபி எங்களுக்கு எதிர்பார்த்ததே குறிக்கும் நீங்கள் அல்லாஹை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உயர்த்திலக்கும் துரோகக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மதித்து விடுவோம் இதனுடைய வாழ்க்கையில் சிரமங்கள் கஷ்டங்களா அந்த நபியுடைய பேரை சொல்லி தலவாத்து சொல்லுங்கள் யாரசூழல்லா நான் எவ்வளவு தலவாத்து சொல்ல வேண்டும் சொன்னார்கள் உன்னுடைய முழு திராட்சனையும் நீ தலவாத்தாக மாற்றிக் கொண்டால் அல்லாஹ் உனக்கு இரண்டு விடயங்களை தருவான் புஷ்பாகம் மற்றும் சந்திரர்கள் எவ்வளவு கூடுதலாக செலவாக்கிக் கொள்கிறீர்களோ உங்களுடைய கவலைகள் மனிதர்களுக்கூடிய சஞ்சலங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நல்லா போக்கி விடுவான் உங்களுடைய பாவத்தை எல்லாம் போக்கி விடுவான் அன்றைக்குரியவர்களே அந்த நபிகமர் சொல்லலாம் அலைவர் செலவாக்கு செலவாக்கிக் கொள்வோம் அவர்களுடைய வாழ்வை எங்களுடைய வாழ்வாக பின்பற்றுவோம் அல்லாஹு தானா அந்த நதியை நேசிக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானா யார் நம்முடைய பாவங்களை நான் பாவத்தை நாம் சுத்தம் செய்தவர்கள் யாரும் எங்களுடைய பாவங்களை மறுத்தருவாயா நமது குற்றங்களை மறை தருவாயா அந்த நதிகள் மீது உள்ள நேற்றத்தை யாரும் அதிகப்படுத்துவாயா யாரெல்லாம் பாவம் செய்தவர்கள் அம்மானே நீ இறக்கமுள்ள ரஹ்மானாக இருக்கிறாயா அந்த நதியை பார்க்காமல் ஈமான் கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே எங்களுடைய அந்த இந்த ஈமானை ஏற்றுக்கொள்வாயா அந்த நதிகளாருடைய நேற்றத்தை கொண்டு உள்ளத்தை விளக்குவாயா யாரெல்லாம் யார் என்னை நேசிக்கிறாரோ என்னோடு இருப்பார் என்பதாக சொன்னார்கள் யாரெல்லாம் நாளை மறுமையில் அந்த நபிமார்கள் அந்த நபி முகமது சல்லாஹ் அவர்களோடு கிறிஸ்தியர்களோடு சுகதாக்களோடு சகாபாக்களோடு இருக்கிற சௌக்கியங்கள் அந்த நபியோடு நம்பிவாக்குவாராக வாக்கு அவ்வாறான அப்துல்லா அந்த அப்துல் ஆலமும்